தன்னார் தமிழ் அளிக்கும் இந்த தமிழ் எப்படிப்பட்டது தன்னார் தமிழ் குளிர்ந்த தமிழ் அது பேசுகின்ற பொழுதும் வாய்க்கு வினிக்கும் நெஞ்சு மினிக்கும் தன் செயற்பாடு மினிக்கும் அப்படிப்பட்ட தமிழ் தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானி அந்த தமிழ் கூட எங்கே சிறப்புடையது என்ன பாண்டி நாடு சிறப்புடையது ஒவ்வொருத்தரும் சோழ நாடு உடைத்து நாடு மலை உடைத்து நிறைய மலைகள் பாண்டி நாடு தமிழ் உடைத்து தமிழ் உடைத்து பாண்டி நாடு அவ்வளவு அருமையானது என்ன சங்கம் வைத்த இல்லவா பெருமானிய சங்கத்தில் இருந்து உச்சங்களையும் வளர்த்தானே என்னமோ இப்படிதான் ராமித்தது சங்கம் வளர்ந்திட நின்ற போலன் கொடி தாளோ தாளேலோ யாரு யாரு குமரவர் சாமியார் மீனாட்சி பிள்ளைத்தமிழ் சங்கம் வளர்ந்திட நின்ற போலன்கோடி தாளோ தாளேரோ அது நற்கனகிரி தெரிவிக்கு அப்படின்னு உண்டா நிறைய பாட்டு இருக்கு தன்னார்த்த தான் பாட்டு அப்படின்னா இருக்குது இப்படி எல்லாம் ரொம்ப அருமையான இருக்குது மூலத்தில் கூட குமரன் சுவாமிகள் தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடி தப்பானி கொட்டியருடே எங்கடா ராஜா கைதற்று கைதற்று நீ எப்ப பிறந்த தமிழ் என்னைக்கு பிறந்ததோ அது போல நீயும் பிறந்தேனர் தமிழ் என்னைக்கு பிறந்ததினர் ஆதியும் மும் எல்லா தமிழ் நீயும் ஆதியும் அந்த மும் எல்லா அரும்பெரும் சோதியை அதனால தமிழ் இப்படி தமிழோடு பிறந்ததுன்னு யாருமே சொல்லல குடோர் சாமி தான் தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கோடி சப்பானி கொட்டி அருளே கைதட்டுறார் ராஜா எங்கே கைதட்டு கைதட்டு நீ எப்ப பிறந்த தமிழ் இன்னைக்கு பிறந்த அன்னைக்கு பிறந்த அல்லவா தமிழனுடைய பிறப்பு காலமும் தெரியாது நீ பிறந்த காலமும் தெரியாது அப்படி நீங்க பழமையானவங்க தற்றா கைராஜா மீனாட்சியம் பிள்ளைத்தல் மீனாட்சியம் பிள்ளை தமிழ் ரெண்டு பிள்ளைத்தமிழ் பாடினார் குமாரசாமி ஒன்று மீனாட்சி அம்மை மீது இன்னொன்று முத்துக்குமார் சாமி மீது ரெண்டு பிள்ளைத்தமிழ் பாடினார் சும்மா ரெண்டு ரெண்டு உயிர் இல்லை என்னமோ அதெல்லாம் காரணம் எல்லாம் திருவருளால் பாடினது இந்த இன்னொரு சட்டி பச்சையும் பாட முடியாது இந்த சக்தி பய ஒரு பயம் இல்லை சட்டி ஓடுதும் சும்மா வேற ஒன்றும் இல்லை எனவே தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானி இந்த பாட்டை நீங்க பாய் திறந்து பண்ணால தமிழ் அப்படியே மனசு மணக்குமே தன்னார் தமிழளிக்கும் பாண்டி நாட்டானி அப்புறம் பெண்ணாளும் பாகனை பெண்ணாளும் பாகன் அப்படின்னா ஒரு பெண்ணை உடவே தன்னுடைய உடம்பிலேயே ஒரு கூறா வைத்திருக்கிற பாகமாக உடையவன் பெண்ணாளும் பாகனி பேணு பெருந்துரையில் கண்ணார் கடல் காட்சி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமரையாணி அருமை அல்லவா கண்ணார் ஆமா பெண்ணாளும் பாகனி பேணு பெருந்துரையில் பேணுதல் விரும்புதல் எல்லாராலும் விரும்பப்படுகின்ற பெருந்து திருப்பெருந்துரை திருப்பெருந்துரைங்களா அங்கேதான் நம்ம வேதாந்த மடத்தினுடைய சாமி ஒன்று அங்கே இருந்து என்ன ஒரு பக்கத்தில் ஒரு தனி பெயராக இருக்கும் ஏன் திருப்பெருந்துறை பக்கத்தில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் பாண்டி பத்திரமும் பாண்டிய ஒரு ஒரு ஊர் ஒரு ஊர் பாண்டி பத்திரம் ஒரு ஒரு ஊர் அங்க ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கர் திருவாவூருக்கு ஆதீனத்துக்குரியது அதை அவங்க கேட்டவொடனே அவங்க கொடுத்துட்டாங்க அதுல அருமையான பள்ளி ஆட்சி பிளஸ் டூ வரைக்கும் வச்சுட்டாங்க திருப்பராய்த்துறையினுடைய இது ஆசிரியர் மாணவர் எந்த நேரத்தை பார்த்தீங்கன்னாலும் அருமையா திருநீரிட்ட ஆசிரியரை பார்க்கலாம் திருநீரிட்ட பையனை பார்க்கலாம் பன்னாலும் பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துரையில் என்ன பேணு பெருந்துரை அப்படின்னு கேட்டா இறைவனுடைய திருவருள் அப்படியே பேணி கிடக்குது வண்டி கிடக்குது அப்படிப்பட்ட பெருந்துரையில் என்ன சுவாமி ஏன் உங்களுக்கு அந்த ஊர் ஈடுபாடுனாரு அங்கதானே எனக்கு கண்ணார் கடல் காட்சி அந்த கண்ணார் கடலாம் அவன் திருவடியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னா வேற எங்கேயும் கூட கண்ணை எங்கேயும் போகாது அப்படியே அவன் திருவடியை பார்த்தோம்னா அப்படியே மணிக்கணக்கில் அப்படியே அவளோட கண்ணார் கடல் காட்டி அந்த கடல் எவ்வளவு என்ன செஞ்சுனாரு நாயேனி ஆட்கொண்டு இந்த நாயேனி ஆட்கொண்டு அந்த திருவடி தானே அதனாலதான் நாதன் தாழ் வாழ்க இவ்விப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க போகடியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகவும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று என் மனத்தை மனம் மீறி பேசினியா வேற இல்லையா அதனால கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் பாருங்க வேணு பெருந்துறையில் ஆட்கொண்டான் அந்த பெருமான் இல்ல அப்படி ஆட்கொண்ட பெருமான் அண்ணாமலையானிங்கிறார் அப்படின்னு என்ன பொருள் பெருமான் திருப்பெருந்துறையில கோயில் கொண்டிருக்கிறேன் அண்ணாமலையிலையும் கோயில் கொண்டிருக்கிறேன் திருப்பனந்தாளிலையும் கோயில் கொண்டிருக்கிறேன் நாளைக்கு போற வேலூர்ல ஜலகண்டேஸ்வரராகவும் இருக்கிறான் அதனால பெருமானுடைய பெயர் வேறாக இருந்தாலும் எல்லாம் அவன்தான் ஆதலால் திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டால் மட்டும் என்ன அவன் தான் அண்ணாமலையான் அண்ணாமலையான் யாரு அவன் தான் திருப்பெருந்துறையான் இவன் வேற அவன் வேறையா அதனால கண்ணாத்து பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட திடீர்னு ஞாபகம் வந்துட்டு அண்ணாமலையானை பாடுதுங்க நம்மானாயி ரொம்ப அருமை என்ன பேணு பெருந்துறையும் திருப்பெருந்துரை சொல்றார் அண்ணாமலை சொல்றார் நினைக்கப்படாது இங்க ஊர் வேறாக இருந்தாலும் உடையவன் ஒருவன் தானி இங்க ஊர் வேறாக இருந்தாலும் உடையவன் ஒருவன் தானி வேற யாரு அதனால் பேணு பெருந்துரையும் என்றார் அண்ணாமலையானும் நினைக்கிறார் எங்கும் நினைக்கிறார் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர இருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமே தாய்மானார் பாடினார் நீ எங்க இல்லப்பா எல்லாம் நீதான் இருக்கிற என்று அதனால பெருந்துறையும் ஒண்ணுதான் அண்ணாமலையும் ஒண்ணுதான் அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மா நாயி செப்பார் முலை பங்கன் அருமையான உமையம்மையை அந்த ஒரு கூறாக உடையவன் தென்னன் தென்னாருடைய சிவன் நாட்டவர்க்கும் இறைவன் அந்த தென் பெருந்துரையான் தென்னாட்டில் இருக்கிற பெருந்துறையில் இருப்பவன் அல்லவா பெருந்து திருப்பெருந்துறையில் இருப்பவன் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான் தப்பாமே தாளடைந்தார் இந்த வழிபாடுன்னு ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் போகலன்னு நம்மையே மனசு உறுத்தும் பழக்கப்பட்டிருந்தோம் பழக்கப்படுத்திட்டா அதன் பிறகு அவ்வளவுதான் போகலன்னா இங்க ஏனுங்க அது கிடக்குது போக தான் தினமும் போறீங்க இட்லி கொஸ்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கிற மிளாபெல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னா கூட ஆயிரம் இட்லி மிளாபட்டு இருந்தாலும் கூட அது எல்லாம் வையே போயிட்டு வந்துடுறேன் ஆறி போடும் இது ஆறுது அவன் ஆறாத இன்பம் ஆறொடு மலை போற்றி இந்த ராணா வேற அந்த ராணா வேற ஆமா தமிழ கொண்டு விடக்கூடாது தமிழ விடுவது இது அது ஆறாதன்னா அந்த வல்லினம் போடணும் இது ஆறாதான்னா எந்த அமைவு பெறாத என்னன்னா மேலும் மேலும் தெவிட்டாத அந்த ஆறாத இன்பம்னா தெவிட்டாத இன்பம் என் தினமும் போறீங்க என்னாரு நேற்று போனதை விட இன்னைக்கு அது நல்லா இருக்கா இன்னைக்கு காலை சந்தி போனோம்னா மத்தியானம் இன்னைக்கு உச்சி காலம் நல்லா இருந்தது உச்சி காலத்தை விட சாயிரத்தி என்ன நல்லா இருக்குன்னா அதை விட ரெண்டாம் காலம் என்ன அதை விட அத்தியாமம் நல்லா இருக்குன்னா இப்படி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி என்றாதே அது போல இங்கே ரொம்ப அருமையான இது பகுதி எல்லாம் தப்பாமே தாளடைந்தா தப்பாமனா அது மாதிரி பழக்கப்படுத்திட்டோம் அதுக்கப்புறம் தவறாது தப்புதல்னா தவறுதல் அதனால தவறாமல் திருவடி அடைந்தவர்கள் இருக்காங்களே நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்படி சென்று விட்டால் அந்த நெஞ்சு அப்படியே ஆட்கொள்வானான் நெஞ்சுருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை எப்பாண்டி நாட்டை அந்த நான் முன் சொன்னனே அந்த பாண்டி நாடு அந்த பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த என் அப்பார் சடையப்பன் அந்த நாட்டை சிவலோகமாகவே ஆக்குவித்தானும் அது எப்படி எப்படி முத முதல் யார் வந்தா அம்மா தான் வந்தாங்க திருவிளையாடல் இருப்பாங்க இன்னைக்கு கூட ரெட்டியாக சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு இப்போ யாராவது இன்பம் திருவிளையாடுற புராணம் பெரிய புராணம் கந்த புராணம் ஆனால் அது மூன்று புராணம் தான் நம்ம எப்போவுமே படிக்கிறது நமக்கு சைவ தொடர்புடையவர்களுக்கு இந்த மூன்று மூன்று கண்கள் மூன்று கண்கள் திருவிளையாடுற புராணம் அப்புறம் கந்த புராணம் அப்புறம் பெரிய புராணம் இது இப்படி கூட சொல்லலாம் குரு வழிபாட்டுக்கு உரியது கந்த புராணம் ஏன் முருகன் குருவாக குருவாய் வருவாய் அருள்வாய் பூனி அப்படி லிங்கத்துக்கு எது திருவிளையாட புராணம் சங்கமம் பெரிய புராணம் குருலிங்க சங்கமம் சூரியன் சந்திரன் அக்னி சூரியன் யாரு பெரிய புராணம் ஏன் சூரியன் பெரிய புராணத்தை ஏன் சொல்லிங்க நீங்கள வைக்கலாமா நீங்க சொல்லிடணுமா சொல்லிவிடணும் பொங்கிய ஈருளை ஏனை பொங்கிய ஈருளை அந்த கதிராவன் செங்காதி இரம்போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் தேய்க்கிறார் எப்படி இருட்டினை கதிரவன் நீக்குகிறானோ அது போல மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய ஈருளை இந்த திருத்தொன்ற பிராணம் நீக்குங்கிறார் எனவே சூரியன் இது பெரிய பிராணம் சந்திரமரபில் தோன்றியவர் பாண்டியர்கள் எனவே பெருமான் பாண்டியன் ஆயிருந்தான் திருவிழா பிராணம் அது சந்திரன் அக்னி முருகப்பெருமான் எங்கிருந்து நெருப்பில் இருந்து எனவே இறைவனுடைய மூன்று கண்களும் மூன்று பிராணம் ஜீவ ஜீவ குருலிங்க சங்கம வழிபாடுன்னு அனுபவிக்கலாம் இறைவனுடைய மூன்று கண்கள் அனுபவிக்கலாம் இப்படிலாம் அனுபவிக்கலாம் அதனாலதான் மூன்ற பெரியவங்க இருக்கட்டும் எங்க வீட்டுல இந்த திருவிழா பணத்தையே காணாம் அப்பா காலத்துல இருந்தது அதுலதான் நாங்க கார்டு போட்டு பார்க்க சொல்றது கொஞ்சம் ஜோசியமும் பார்ப்பாங்க இருந்தாலும் ஏ பிரபு அவரை எடுத்து வைதா அதுல கார்டு கவர் சாத்தி பாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா திருவிழா பணத்தை அப்படி வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு ஒரு கார்டு எடுத்து அதை அப்படி போட சொல்லுவாங்க போட்டா அப்படி போட்டோன்னா அது அப்படியே அந்த இடத்த அப்படியே பிரிக்கிறது பிரிச்சுட்டு இந்த பக்கத்துல கடைசி பாட்டும் அடுத்த பக்கத்துல முதல் பாட்டு என்ன வருதோ அது அப்படியே திருமணம் இப்ப அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த என் அப்பார் சடையப்பன் இந்த பான் நாட்டை சிவலோகம் ஆக்குவித்தான் அதனால வந்து எப்படி ஆக்குவித்தான் முதல் முதல் பெருமாட்டி தான் பாண்டியன் மகளாக தோன்றினார் யாரு மலையத்துசர் பாண்டியன் மகளா தோன்றார் மலையத்துச பாண்டியன் மகளா தோன்றிய பிறகு இந்த பொண்ணுக்கு யாரு மலையத்துச பாண்டியன் அந்த பெண்ணு இதுன்னு கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டான் ஆனா அந்த பாப்பா இருக்கிறா யாரு பாப்பா இருக்கிறா யாரு உமையம்மை இல்ல உமையம்மை இருக்கிறார் அதனால வந்து இவருக்கு இது பார்க்கணும் பெண்ணு பார்க்கணும் இது பெண்ணு வளைச்சு வயசு வந்தது வயசு வந்ததுன்னா உடனே பட்டத்துக்கு வந்துட்டது ஏன்னா அப்பா இறந்த பிறகு பொண்ணு பட்டத்துக்கு வந்தது அதனால அப்பா இறந்து போனா பையன்தான் ஆட்சிக்கு வரணும்னு இல்லை பெண்ணுன்னா பெண்ணுக்கு ஆட்சி வந்தது ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழ்வமின் அம்மாக்கோ பரவலா நீ எங்களுக்கு தெரியாதானுங்க சொல்லுங்க நீங்க ஆமா அம்மா தான் ஆட்சிக்கு வந்தான்னு அம்மானா வேற மாதிரி கருதாதீங்க அவங்க அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க ஆமா ஆமா அவங்க எங்கேயோ இருக்கிற அம்மா கைலாய அம்மா அல்லது கைலா கை சுத்தமான அம்மா அதெல்லாம் அதனால அந்த அம்மாவை நினைக்கும் போது பாத்துக்கணும் எனவே அப்படிப்பட்ட அம்மா தடாதை பிராட்டியார் பேர் வச்சாங்க வைத்த உடனே வயது வந்தது பாண்டிய அந்த மாதிரி முடிச்சு விட்டாங்க முடிச்சு விட்டு ஏழு உலகம் அப்படியே வெற்றி கொண்டுது வெற்றி கொண்டு ஒரு நாள் இருக்கும்போது தான் அந்த அம்மா கவலைப்பட்டாங்களாம் யாரு நம்ம தாய் என்னம்மா அழுதுகிட்டீங்க என்ன என்னமோ அவங்க இல்லை இருந்தால் உனக்கு சின்னஞ்சத்துல கல்யாணம் ஆகிருக்கணும் கவலைப்படாதுங்கம்மா பெருமான இந்த திருவள்ளுவருக்கோ அப்படி நடக்குமா வருத்தப்படாதீங்கம்மா என்று சொல்லிட்டு தான் படையெடுக்க போச்சு எங்கே இந்த உலகமெல்லாம் ஜெயம் கொண்டு நேர அந்த படைகள் மேலே போகணும் எங்கே போனால் நந்தியம் பெருமான் இருக்கார் கைலாயத்துக்கு போட்டாங்க அம்மா ஏன்னா அந்த அம்மா அங்கேருந்து வந்தவங்க இல்லை அதனால கைலாயம் போச்சு நந்தியம் பெருமான் தடுத்தான் அப்படிங்கிறது பேசாமல் ஒதுங்கி விட்டான் அவ சாதாரண ஆளா இருந்தாலும் அவங்க என்ன நந்தியம் பெருமானே ஒதுங்கிட்டாரு ஒதுங்கினா ஒதுங்கிட்டு நேரம் போய் இந்த மாதிரி யாரோ ஒரு அம்மா இந்த மாதிரி அடியன் தடுத்து பார்த்தேன் கேட்கல இங்கே வரணும் அவருக்கு தெரியாதா அதனால அதனால அப்படி புன்வருள் பொத்துட்டு அப்படின்ட்டு கீழே இறங்கினார் அப்படி அவர் கீழே இறங்க இந்த அம்மா அங்கே நிற்க கைலாயமல் இருந்து அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் அப்படி நோக்கினவனே உடனே ஒரு மூன்று மார்பு அதுக்கு ஒரு மார்பு மறைஞ்சு போச்சு பிறக்கும் போது மூணு எல்லாருக்கும் ரெண்டு மார்பு அதுக்கு போயிருக்கு அப்ப அவங்க அம்மா வருத்தப்பட்டாங்க என் பொண்ணுக்கு இந்த மாதிரி மூணு மார்பு வந்துட்டு அது பாண்டியன் தான் அப்போ பாண்டியன் போது மலையத்து வருத்தப்பட்டான் இந்த பொண்ணுக்கு எங்கே கணவன் வாய்ப்பானோ அங்க அந்த ஒரு மார்பு மறைஞ்சிடும் அது யார் கேட்டா மாண்புமிகு அமைச்சர் சுமதின்னு பேரு அவனுக்கு அவன்லாம் கூட போறான் அப்பா காலத்திலிருந்து இந்த பொண்ணு காலத்திலயும் கைலாயம் பண்ணுவேன் இந்த ஒரு மார்பு மறைஞ்ச உடனே பெரிய ஒரு குதி குதிச்சாங்க ஏன்னா எங்க அம்மா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா ஒரு கல்லுல கைலாயம் முழுதும் தனதாக்கிட்டாங்க இன்னொன்னு பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டாங்க ஆமா யாரு மாப்பிள்ளை கைலாயம் அருமையா அந்த வரலாறுலாம் ரொம்ப அருமையா பரஞ்சோதி முனிவர் அமைஞ்சிட்டு போவார் எனவே நீ போய் அங்க இரு நான் உன்னை மணக்க வரேன்னு சொல்ல அப்புறம் அடுத்த திரும்ப மலையத்தூசன் இது தடாதகை பிரட்டையார் திருவதார படலம் அப்புறம் திருமண படலம் அப்புறம் இங்க வந்தாங்க அவர் கோரணசாமி பார்த்தார் ஏய்யா மதுரை இந்த மாதிரி அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்தேன்னு சொன்னீங்களே அது எப்படி பாண்டி நாடு சிவலோகம் ஆச்சுன்னார் கூரர் சுவாமி அங்கிருந்து வந்தார் என்ன இங்க ஆராய்ச்சி நடக்குதுன்னு அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்கு வித்த என் அப்பார் தடையப்பன்னு திருவாசல் இருக்குது அது பாண்டி நாடு எப்படி சுவாமி சிவலோகமாக்கினர் நீங்க செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் என்று எங்கே சிவலோகம் வேற எங்கே இருக்கு மாதிரி சொன்னீங்க இப்ப என்னன்னா வந்து சிவலோகம் இங்கே இருக்குன்னாரு அதுவா அப்படின்னாரு ஏன் அவர் நல்லா அருமையா மழித்தலம் நீட்டலம் வேண்டாம் அவர் நீட்டியவர் அதனால அது நீட்டினதுனால இப்படி சொன்னேன் <laughs> சொன்னார் தமர நீர் புவனம் முழுதொருங்கின்றால் தடாதகா தேவி என்று ஒரு பேர் தரித்ததும் என்னப்பா பாண்டி நாட்டு சிவலோகமாக்கு வைத்ததுக்கு தெரியலேன்னு கையப்ப செய்றீங்களேப்பா அந்த அம்மா தடாதை பிராட்டின்னு மதுரைக்கு வந்தாங்களே அவங்க யாரு தமர நீர் புவனம் முழுது ஒருங்கு ஈன்றாள் இந்த உலகத்தை எல்லாம் தன்னிடத்திலிருந்து பெற்றோர் கொடுத்த எங்க தாயல்ல உமையம்மா இல்ல அந்த உமையம்மை எங்க வந்தாங்க தடாதகா தேவி என்று தடாதகை பிராட்டி என்ற ஒரு பெயர் வைத்துக் கொண்டு இந்த மதுரையை ஆண்டாளேப்பா ஆமாங்க தனி முதல் ஒரு நீ சவுந்தரமாறன் ஆனதும் இங்க மனைவி இங்க இந்த பெண்ணுங்க செஞ்சாங்க இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால சிவபெருமான் அவர் அப்புறம் அரசுக்கு வந்துட்டாரு அரசுக்கு வந்துட்டாரு அப்ப யாரு முதல்ல அம்மா வந்து ஆண்ட ஆண்டாங்க அப்புறம் அம்மாவால் ஐயா வர ஆரம்பிச்சிட்டாங்க தனி முதல் ஒரு நீ மாறனானதும் இப்ப அம்மா ஆட்சிக்கு வந்து ஐயா ஆட்சிக்கு வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை எது என்ன உக்கரகுமார பாண்டியன் குமரவேல் வழுதி உக்கிரன் என பேர் கொண்டதும் இது முதல்ல அம்மா வந்துட்டு அப்புறம் அப்பா வந்து ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை அது ஆட்சி நடத்துச்சு எது பாண்டி நாட்டை அப்ப யார் ஆண்டது பாத்தியா அம்மா அப்பா பொய்ய பையன் எல்லாம் ஆண்டுது தெரியுதா குமரவேல் வழுதி உக்கிரன் என பேர் கொண்டதும் என்று சொல்லிட்டு அவர் வேற போனார் குரல் சாமி இல்ல இது மாதிரி மூணு பேரும் எதுக்காக வந்தீங்க தெரியுமே நான் யாரும் தினமலர்லாம் சொல்லலை இல்லைன்னா என்னவே இந்த மூணு பேர் முதல்ல வந்தாங்களே என்னவே அப்படின்னு கேட்டு அதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியாதவே அப்படின்னாரு எனக்கு தெரியாம தானே வே அப்படின்னாரு கொஞ்சம் வெத்தலை பார்க்க கொடுங்க அப்படின்னு போட்டுக்கிட்டு சொல்லுவேன் போட்டு பண்ணிட்டு அது எதனால வேணா முன்னால அம்மா வந்தாங்களாவே கைலாயத்திலிருந்து அப்புறம் அதை மணக்கிறதுக்கு வந்த பெருமானே வந்தார் ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை ஆண்டுது இப்படி தொடர்ந்து ஆண்டதுனால அவங்க எங்க இருக்கிறாங்களோ அது சிவலோகம் தான் என்னவே உங்களுக்கு தெரியாதா அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த இந்த குடும்பமே இங்க இருக்கப்பா கைலாயத்தில் இருந்த குடும்பம் முதல்ல அம்மா வந்தது அப்புறம் அப்பா வந்தார் அப்புறம் தம்பி வந்தான் எல்லாம் மூணு பேரும் ஆண்டாங்க எனவே இது சிவலோகம் சிவலோகம் ஆக்குவித்த என் அப்பார் சடையப்பன் அப்பார் சடையப்பன் அப்புன்ன தண்ணி கங்கையுடைய சடையுடையவன் என் அப்பார் சடையப்பன் ஆனந்தவார்கடலே அவனுடைய அருமையான இன்பத்திற்குரிய திருவடிகளை நாம் என்ன செய்யணும் எங்க இருக்குது ஆமா ஒப்ப ஆனந்தவார்கடலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அவன் யார் உள்ளத்தில் இருப்பான்னா அப்படிப்பட்ட அந்த திருவடியில ஒப்பாக ஒப்பான அர்த்தம் பெருமானி இந்த ஆன்மா எதையும் எங்கேயாவது போய் அடையணும்னு சொன்னா வேற எங்கேயும் அடையப்படாத சாமி இந்த திருவடியில தான் அடையணும் ஒப்பு வித்த ஆன்மாவையே உன்னை அடைக்கலாம் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்லி இந்த ஒப்பாக ஒப்புவித்த அப்படி யார் ஒப்புவித்தாங்களோ அவர் உள்ளிருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆன்மாக்கள் உள்ளத்துல எங்க பெருமான் வீட்டிருப்பானோ சரி அந்த மாதிரி ஆன்மாக்கள் உள்ளத்தில் மட்டுமா வீட்டிருப்பான் இல்லை அதற்கு மேலும் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலை பாடுங்கானம்மாய் அப்பாலைக்கு அப்பாலாய் அவன் இந்த மாதிரி இந்த மாதிரி அடியர் உள்ளத்தில் இருப்பான் இவற்றை எல்லாம் தாண்டி மேலண்டம் அதற்கு மேல் அதற்கு மேல் அதற்கு மேல் இப்படி இருக்கிற அந்த அண்டத்திற்கும் அண்டமாக அப்பாலைக்கு அப்பாலாகவும் இருப்பான் எனவே அங்கும் இருப்பான் இந்த மாதிரி ஆன்மாக்க உள்ளத்தில் இருப்பானா அப்படிப்பட்டவனை பாடுதுங்கானம்மானாயி என்று சொன்னார் குரல் சாமி அங்க என்ன பண்ணிட்டாரு இவர் ஏன் இங்க அம்மா முதல்ல வந்து அப்புறம் கணவன் வந்து அப்புறம் முருகன் வந்து எல்லாம் ஆண்டாங்க எதுக்கு சார் இப்படி மூணு பேர் இந்த மதுரையை வந்து பிடிச்சாங்க அப்படின்னு அது ஒரு ரகசியம் அப்படின்னு சாமி சொல்லட்டும் இல்லைன்னா எங்களை எங்க தெரியுது என்ன அப்படியா வெளியில எங்கேயும் சொல்லாதீர் சொல்ல சாமி இந்த பாண்டி நாட்டுல என்ன இருக்குது தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானி என்று சொன்னாரா மணிவாசர் ஆமா தமிழ் அந்த தமிழ் சுவையை மூணு பேர் சேர்ந்து கூட்டா சாப்பிடுங்கிறதுக்காக வந்ததுன்னா தன் தமிழ் மதுரம் வெழுந்த வேட்கையால் எனில் என்ன முதல்ல அம்மா சாப்பிட்டு பார்த்துதான் அடாராடா இது அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இங்க வாங்க நீங்க என்ன ஏன் என்னது இங்க வாங்க வேலை கொஞ்சம் வயல போடுங்க என்னது என்னன்னு தமிழுங்க அடே ரொம்ப அருமையா இருக்கீங்க அப்படி என்ன குழந்தை பிறந்தது ஆனா ராஜா கண்ணல்ல ஆன ஆனு இந்தடா அப்படின்னு இப்படி மூணு பேரும் தமிழை உண்பதற்காக அல்லவா வந்தார்கள் எல்லாம் யார் யாப்பான்னு தமிழ் தமிழுங்கிறாங்களாம் குமரன் சுவாமிகளோடவா தந்தமிழ் மதுரம் கூட்டுண எழுந்த வேட்கையால் எனில் இக்கொழி தமிழ் பெருமையார் அறிவார் தமிழின் பெருமை யாரா சொல்றது மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தரா வந்து இங்க வந்து எல்லாம் தமிழ்ல சாப்பிட வந்தாங்க முரவர் சாமிகளும் தமிழும்னு சொல்லி ஒரு எம்பில் பண்ணலாம் கொட்டியிருக்காரு காரணம் செந்திலாண்டனுடைய திருவுருளால பாண்டது அதனாலதான் ஈரோடுக்காரங்க இந்த இது மதுரை கிளம்பத்தில் இந்த பாட்டு நான் சொன்னது எனவே தவறநீர் புவனா புவனம் முழுதொருங்கின்றால் தடாதகா தேவி என்று பெயர் மாத்திட்டு பாருங்க அங்க ஒரு எல்லாம் என்ன தெரியுமா இது மாதிரி வந்து நேர கைலாயத்தில் இருக்கிற இது மூணு இங்க வந்து தமிழை சாப்பிட்டதுன்னா நம்ம ஊருக்காரன் என்ன பண்ணுவான்னு கேட்டா பாரியா நம்ம தமிழ இது மூணு சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க அதனால பெயர் மாத்திக்கிட்டாங்களாம் பாருங்க அந்த அம்மா என்ன பேர் மாத்திக்கிட்டாங்க தடாதகா தேவி என்று ஒரு பேர் தரித்ததும் உண்மையம்மைன்னு சொன்னா நல்லா இருக்காதுன்ட்டு தடாதகைங்கிற ஒரு பெண் வந்தாங்க இவர் பார்த்தார் பெருமான் சிவபெருமான்னு சொல்லக்கூடாது சவுந்தரமாறன் மாறன்னா பாண்டியன் சவுந்தரமாற பாண்டியனா வச்சிருக்கேன் சரி குமரவேல் முருகப்பெருமான உக்ர பெருவெடுதின்னு எல்லாம் பெயர் மாத்திக்கிட்டு வந்து இங்க சாப்பிடுதியா தமிழை பருகணும்னா ஊர்ல இருக்கிறவங்க கண்டிச்சு பண்ணிருவான் ஏன்னா கைலாயம் எங்க வந்துட்டுதியா அப்படின்னு சொன்னா கைலாயம் இல்லைங்களே யாரோ ஒரு அம்மா தராத அம்மா யாரோ ஒரு சவுந்தரமாறங்கிறத யாரோ ஒரு உக்ர பெருவெடுதிங்கிறத என்னமோ பொண்ணு பையன் அப்படிலாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு அப்படி பெயர் மாற்றி கொண்டு வந்து சாப்பிடுங்களே இந்த அப்படி சாப்பிட்டா அந்த கொழி தமிழ் பெருமையார் அறிவார் அப்படிப்பட்ட தமிழ் அல்லவா பா யாரும் பாடல சுவாமி அதுதான் பாடி என்ன பண்றது அது மதுரைக்கலாம் எனவே இப்போ எங்க வச்சோம் ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்ப பெருமானுடைய திரு வார்கடலே ஒப்பாக ஒப்புவித்த பெருமானி இந்த திருவடியில் தான் முன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கனவராவா அதான் ஒப்பாக ஒப்புவித்த அதனால எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க இந்த கை உனக்கு உன் பணிக்கே ஒப்பு வேற எதுவும் இல்லை இந்த மார்பு உன்னுடைய அடியவரையே சேரணும் வேற வைக்கூடாது அப்படி ஒப்பாக ஒப்பு பார்த்தீங்களா இது உனக்கே உரியது வேற யாருக்கும் அப்படி ஒப்பாக ஒப்புவித்தார் யார் எந்த அடியவர்களோ அவருடைய உள்ளத்திலும் இருப்பான் அப்பாலைக்கு அப்பாலனாவும் இருப்பான் அப்படி எல்லாம் இருக்கின்றவனை பாடுதுங்கான் அம்மானாய் என்று நம்ம அருமையா சொன்னார் மைப்பொலியும் கன்னிகேள் மாலையனோடு இந்திரனும் எப்பிரவியும் தேட என்ன இந்தன் இன்னருளால் இப்பிரவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து இந்த மைப்பொலியும் கன்னிகள்னு கருவி நிறம் பொருந்திய கண்களை உடைய பெண்ணின்னு அர்த்தம் ஏன் அப்படி சொல்லணும் இந்த அம்மானே வந்து பெண்கள் தான் பாடுவது பாடுவது எனவே ஒருத்தி ஒருத்தி பேசுவது போல பாடினார் வேற ஒண்ணும் இல்லை திடீர்னு ஏன் மைப்பொழியும் கண்ணிகள்ங்கிறான்னா இது விளையாட்டை யார் விளையாடுறது அவர் இல்ல பெண்கள்ல விளையாட்டு பெண்கள் விளையாட்டுல அதனால இங்க பாருடி நான் சொல்றத கேளு அப்படிங்குது மைப்பொழியும் கன்னிகள் காது கொடுத்து கேள்வி அப்படின்னு அப்படி எது விளையாடிக்கிட்டே என்ன சொன்னாங்க மாலையனோடு இந்திரனும் திருமால் மூன்று பேரும் எப்பிறவியும் தேட நமக்கு ஒரு பிறவிதான் தேடினது தெரியுது பல முறை தேடி இருக்காங்கன்னு தெரியுது இப்பதான் இது எங்கேயோ ஃபைல்ல இருக்கு எடுத்துட்டாரு ரகசிய குறிப்பு ரகசிய குறிப்புல எங்கேயோ இருக்குது அது எப்படியோ மனுஷனுக்கு கிடைச்சிட்டு பதிவு பண்ணிட்டு நமக்கு ஒரு பிறவியில தேடுறதுதான் திருவண்ணாமலை தெரியுதுவா எப்பிறவியும் தேர அப்படிதான் இன்னொரு பொருள் கூட ஆமா ஒரு இந்திரன் ஒரு திருமால நூறு கோடி பிறமர்கள் அந்தந்த ஆள் அவன் பிறவியில தேடி தேடி போயிருக்கான் கிடைக்கல எப்பிறவியும் தேட எனினும் ஆம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த எப்பிறவியும் தேட ஆனா இவர் என்ன செய்தார் என்னையும் தன் இன்னருளால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பெருவிதோறும் தேடியும் காண முடியாத பெருமான் கேவலம் அடியவனி இந்த கேவலம் அவர் சொல்லியிருப்பார் நாம சொல்லக்கூடாதுதான் என்னையும் அந்த உண்மையை என்னன்னு கேட்டீங்கன்னா இலக்கணம் குறிப்பிட்டீங்கன்னா உண்மை வந்து உயர்வு சிறப்பு இருக்கும் அல்லது இழிவு சிறப்புமைன்னு சொல்லுவாங்க இது என்னையும் இழிவு சிறப்புமை கேவலம் என்னையும் ஆனா நம்ம எழுதலாமா மாதிரி மணிவாசகர் திருவுள்ளம் பற்றியது இழிவு சிறப்புமை இவ்வளவெல்லாம் தேட கேவலம் என்னையும் அப்படி ஆட்கொண்டே அந்த என்னையும் எதனால தன் இன்னருளால் அவனுடைய பெருங்கருணையினாலே இப்பிரவி ஆட்கொண்டு பாருங்க அவங்களுக்கு எப்பிரவியும் முடியல இவருக்கு இப்பிரவியில் ஆச்சான் அதான் இப்பிறவி ஆட்கொண்டு சாமி அதனால உங்களுக்கு என்ன பெருனாடி இனி பிறவாமே காத்து பிறப்புக்கே ஒரு முட்டுப்புள்ளிப்பா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தி ஆச்சுடா ஏன் எங்க பெருமானு சேர்ந்ததுனால அதனால இனி ஒரு பிறவி இல்லை அதனால இப்பிறவியில் இப்பிறவியிலேயே அடியேனை ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருட்கண் தோற்றமாயி மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்ப்பொருள் என்ன என்றும் உள்பொருள் என்றும் உள்பொருளாக இருக்கிற இடத்துல எல்லாம் அவன் விளங்கியிருப்பான் இங்கே இந்த திருக்கோவில் அடியவருடைய உள்ளம் இதெல்லாம் என்றும் உள்பொருள் அந்த உள்பொருள்ல அவனும் தாங்கியிருப்பான் இல்ல உள்பொருள் அவனும் இருக்க மாட்டான் உள்பொருள் இருப்பான் அதனால எப்பொருள்